இரண்டாவது அத்தியாயம் பிரம்மஸ்வரூபம் நீயே என்று உபதேசமுறைக்கும் அத்தியாயம் குருவரனே பரபிரம்ம ஞானம் பெற்று கூறிய அப்பரபிரம்மமாவதற்கிங்கு உரியவனார் உரித்தான ஞானம் ஏதாம் ஊனமிலா எனது நிஜ ஸ்வரூபமேதாம் விரிவுறவே இதற்குரிய உத்தரத்தை விமல சிவன் விளம்பியவாரருள்வாயென்றே பறிவுடனே வினவியிடும் நிதாகனுக்கு பாங்கான உத்தரபம் முனியும் சொல்வான் பயனவையும் விரும்பாமல் பல ஜென்மத்தில் பழுதரவே அனுஷ்டித்த அறங்களாலே மயலணுவும் மறுவாமல் மனதின் சுத்தி மன்னியதால் சாதனம் ஓர் நான்கும் பெற்றோர் இயல்புடனே இயற்றியிடும் சிரவணாதி ஹேதுவினால் பரபிரம்ம ஞானம் பெற்றிங்கு அயலணுவும் அணுகாத அகண்டமான அத்வைத பரபிரம்மம் ஆவரன்றே கற்பிதமாம் ஜீவபர உபாதி எல்லாம் களங்கமுரா விசாரத்தால் நீதி பண்ணி அற்பமிலா கண்டபர பிரம்மம் தன்னை அனக அகம் பிரம்மாஸ்மி என்பதாக நிர்பயமாய் அறிவதுவே பிரம்மாக்கார நிலைமை பெற உரித்தான ஞானம் ஆகும் இப்பிரம்ம ஞானத்தை இசைந்த தீரர் ஈனமுரு பவபாஷம் எய்தாரென்றும் சத்திய சித் சுககனமாம் சலனம் இன்றி சனாதனமாய் சால உபசாந்தமாகி நித்திய நிர்குணமாகி நிர்விக்ஷேப நிராவரண நிஷ்களமாய் நிமலமாகி இத்வைத்த கற்பனையோ இறையும் இன்றி ஏக பரிபூரணமாயினையொன்றில்லா अद्वैताकण्ठपरब्रह्मं तानि अनवरद निनदनिजस्वरूप मामे सन्मात्रमानपरब्रह्मणि ये सकलपरिपूरण मां ब्रह्मणीये चिन्मात्रमानपरब्रह्मणि ये जगजीवपरङ्गळिला ब्रह्मणि ये नन्मात्रमानपरब्रह्मणि ये नाममुरु यवयमिला ब्रह्मणि சின்மாத்திரமான பர பிரம்மனியே ஜெகஜீவ பரங்களிலா பிரம்மனியே நன்மாத்திரமான பர பிரம்மனியே நாமமுரு எவையுமில்லா பிரம்மனியே தன்மாத்திரமான பர பிரம்மனியே தான் தானாய் தனித்த பர பிரம்மனியே வானமென வடிவிலதாம் பிரம்மனியே வழுவற்ற வஸ்துவதாம் பிரம்மனியே ஞானகனமான பர பிரம்மனியே ஞால முதல் எவையுமில்லா பிரம்மனியே சூன்யமாய் நின்ற பர பிரம்மனியே சுத்த हानीला अद्वैतब्रह्मणीये अकण्ठपरिपूर्णमा ब्रह्मणीये सकलतिष्ठानपरब्रह्मणीये ब्रह्मनीये सकलत्वं शान्द्रान ब्रह्मणीये ब्रह्मनीये अखिलविलक्षणमान ब्रह्मणीये अनितुक्कुमतीतपरब्रह्मणीये गगनमुदल्वस्तुविला ब्रह्मणीये कालमुडुदेशमिला ब्रह्मणीये பிரம்மனியே அனைத்துக்கும் அதீத பர பிரம்மனியே ககன முதல் வஸ்துவிலா பிரம்மனியே காலமுடு தேசமிலா பிரம்மனியே நிகழும் அயல் எவையுமிலா பிரம்மனியே நிர்மலமாய் நின்ற பர பிரம்மனியே சர்க்கனமாய் நின்ற பர பிரம்மனியே சதானந்த கனமான பிரம்மனியே சிற்கனமாய் செறிந்த பர பிரம்மனியே சிதானந்தமயமான பிரம்மனியே துக்க சுகம் எவையுமில்லா பிரம்மனியே துவந்த்வமேதொன்றுமில்லா பிரம்மனியே अक्षरमा अमर्दपरब्रह्मणीये अकण्ठैकरसवडिवां ब्रह्मणीये सत्यमां परब्रह्म सनातनमां परब्रह्मस्वरूपणीये नित्यमां परब्रह्मस्वरूपणीये परब्रह्म परब्रह्मस्वरूपणीये परब्रह्म परब्रह्म शुद्धमदां परब्रह्म स्वयम्भुवदां परब्रह्म उत्तम परब्रह्मस्वरूपनीये मोहमिला परब्रह्मस्वरूपनीये ये परब्रह्मस्वरूपनीये परब्रह्म परब्रह्मस्वरूपनीये ये शान्तमदा परब्रह्मस्वरूपणि ये अमर्मरुवा परब्रह्मस्वरूपनीये ये परब्रह्मस्वरूपनीये विमलमतां परब्रह्मस्वरूपणीये व्यापकमां परब्रह्म अमलमदां परब्रह्मस्वरूपनीये अचञ्चलमां परब्रह्मस्वरूपनीये निर्मलमां परब्रह्मस्वरूपनीये நிராமயமாம் பரபிரம்மஸ்வரூபனியே இருமையிலா பரபிரம்மஸ்வரூபனியே ஏகமதாம் பரபிரம்மஸ்வரூபனியே புறமருவா பரபிரம்மஸ்வரூபனியே பூரணமாம் परशिव मां परब्रह्म स्वरूपनीये परात्पर मां परब्रह्म स्वरूपनीये देहमिलाचिन्मात्र स्वरूपनीये दिव्य मां चिन्मात्र स्वरूपनीये शोकमिलाचिन्मात्र स्वरूपनीये सुखघन मां चिन्मात्र स्वरूपनीये एकपदां चिन्मात्र स्वरूपनीये इरुमहिलाचिन्मात्र स्वरूपनीये भागमुराचिन्मात्रस्वरूपनीये भङ्गमिलाचिन्मात्रस्वरूपनीये स्वरूपनीये निष्कळमां चिन्मात्र स्वरूपनीये पुरातनमां मां चिन्मात्र स्वरूपणीये पूरण चिन्मात्र स्वरूपनीये चिन्मात्र स्वरूपनीये चिन्मात्र स्वरूपनीये சின்மாத்திர ஸ்வரூபனியே பாவனமாம் சின்மாத்திர ஸ்வரூபனியே ஏதமிலா சின்மாத்திர ஸ்வரூபனியே எங்குமுள்ள சின்மாத்திர ஸ்வரூபனியே பேதமிலா சின்மாத்திர ஸ்வரூபனியே பெரிதான சின்மாத்திர ஸ்வரூபனியே ஜோதியதாம் சின்மாத்திர ஸ்வரூபனியே சுதச்சித்த சின்மாத்திர ஸ்வரூபனியே ஆதியிலா சின்மாத்திர சின்மாத்திரஸ்வரூபனியே அகண்டமதாம் சின்மாத்திர சின்மாத்திரஸ்வரூபனியே ஜகமயலோரணுவுமிலா ஸ்வரூபனியே சங்கல்ப விகல்பமிலா ஸ்வரூபனியே அகமயலோரணுவுமில்லா ஸ்வரூபனியே அழுக்கற்ற அறிவான ஸ்வரூபனியே துகளனுகா துரிய பர பரஸ்வரூபனியே துரியத்துமதீத பர பரஸ்வரூபனியே சுககனமாய் நிறைந்த பரஸ்வரூப நீயே சுத்த பரபிரம்மெனும் சொரூப நீயே எப்போதும் எங்குமிழ சொரூப நீயே இருமையிலா ஏகபர சொரூப நீயே தர்போத சூன்யமாம் சொரூப நீயே தான் தானாய் தனித்த பர சொரூப நீயே கல்போல செய்வற்ற ஸ்வரூப நீயே கற்பனையோர் அணுவுமில்லா சொரூப நீயே अद्वैतपूरणमांस्वरूपनीये आनन्दघनमानस्वरूपनीये अङ्गमिलानङ्गपरस्वरूपनीये आदिमुडि अट्टपरस्वरूपनीये सङ्गमिलासङ्गपरस्वरूपनीये षड्भावरहितपरस्वरूपनीये भङ्गमिलापरमानस्वरूपनीये भवभासलेशमिलास्वरूपनीये மங்களிலா பரஞ்சோதி ஸ்வரூபனியே மாசற்ற பரபிரம்ம ஸ்வரூபனியே வேறுபடா விபுவான ஸ்வரூபனியே வேதாந்த வேத்யமாம் ஸ்வரூபனியே கூறுபடா குணாதீத ஸ்வரூபனியே குணக்குறிகள் எவையும் இல்லா ஸ்வரூபனியே மாறுபடா மகத்தான ஸ்வரூபனியே மனவாக்கு கெட்டாத ஸ்வரூபனியே ஈறுபடா ஏகாத்மஸ்வரூபனியே இத்வைத்தம் எவையுமிலா ஸ்வரூபனியே சத்துக்கும் சத்தான ஸ்வரூபனியே சதசத்து கப்பாலாம் ஸ்வரூபனியே சித்துக்கும் சித்தான ஸ்வரூபனியே சித சித்து கப்பாலாம் ஸ்வரூபனியே வித்துக்கும் வித்தான ஸ்வரூபனியே பேரற்ற விமலபர ஸ்வரூபனியே எத்துக்கும் எட்டாத ஸ்வரூப நீயே இருந்தபடி இருக்கின்ற சொரூப நீயே குருவுக்கும் குருவான சொரூப நீயே குணதோஷம் எவையுமில்லா ஸ்வரூப நீயே அருளுக்கும் அருளான சொரூப நீயே அகலங்கமான பர சொரூப நீயே தெரிவுக்கும் தெரிவான ஸ்வரூப நீயே திருஷ்யமோரணவுமில்லா ஸ்வரூப நீயே ஸ்ருதிக்கும் சொல்லபொனா ஸ்வரூபனியே சும்மாவே இருக்கின்ற ஸ்வரூபனியே கண்ணுக்கும் கண்ணான ஸ்வரூபனியே கருத்துக்கும் கருத்தான ஸ்வரூபனியே விண்ணுக்கும் விண்ணான ஸ்வரூபனியே விபுபுக்கும் விபுவான ஸ்வரூபனியே எண்ணிக்கை கெட்டாத ஸ்வரூபனியே எம்மயலும் கிட்டாத ஸ்வரூபனியே பர்ணிக்க கூடாத ஸ்வரூப நீயே வாக்கு முதல் நாடாத ஸ்வரூப நீயே காரண காரணமான ஸ்வரூப நீயே காரியமோரணுவுமில்லா ஸ்வரூப நீயே பூரண பூரணமான ஸ்வரூப நீயே போக்குவரவையுமில்லா ஸ்வரூப நீயே ஜீரணமில் சின்மயமாம் ஸ்வரூப நீயே சிதாகாசமான பரஸ்வரூப நீயே ஆரண வீரறிவிக்கும் சொரூப நீயே அகண்டைகரசமான ஸ்வரூப நீயே கேவல கேவலமான சொரூப நீயே கம்பீரமான பரஸ்வரூப நீயே பாவன பாவனமான சொரூப நீயே பரம பரமபரம் எவையுமில்லா சொரூப நீயே ஓவலிலா உணர்வுருவாம் சொரூப நீயே ஒன்றாலும் உணர ஒன்னா சொரூப நீயே மேவொணாமிக வரிதாம் ஸ்வரூப நீயே மெய்யுணர்வானந்த பரஸ்வரூப நீயே தற்பதலட்சியமான பொருளும் நீயே தொம்பதலட்சியமான பொருளும் நீயே அல்பமிலாசிபதமார் பொருளும் நீயே அகண்டார்த்தமான பரம் பொருளும் நீயே நிர்பயமானிலை பெற்ற பொருளும் நீயே நிரதிசயானந்த பர பொருளும் நீயே சற்பதமே முதலவற்றின் பொருளும் நீயே சகலவித சப்தத்தின் பொருளும் நீயே பயிலுமறை முடிவிலுள்ள பதவாக்கியங்கள் பலவற்றின் தாத்பரிய பொருளும் நீயே அயலணுகா பிரஜானம் பிரம்மமாதி அகில மகா வாக்குகளின் பொருளும் நீயே இயலுமகா வாக்குகளின் பிரிவும் இன்றி இன்னதன இயம்பவொன்னா பொருளும் நீயே சுயமதுவாய் சொற்பொருளோரணுவும் இன்றி சுதந்திரமாய் நின்ற பரம்பொருளோ நீயே அயன் முதலாம் ஐந்து வித மூர்த்தி பேதம் அணுவுமிலா கண்டபர தெய்வம் நீயே பயிலும் ஒரு கற்பனையும் இலாது நின்ற பரமார்த்தமான பர தெய்வம் நீயே அயலணுவும் மறுவாத தெரிவாய் நின்ற மகத்துக்கும் மகத்தான தெய்வம் நீயே செயலவையும் செரியாத சிவமாய் நின்ற சிதாகாசமான பர தெய்வம் நீயே சந்ததமும் சலியாது திருடமாய் நின்ற சன்மாத்திரமான பர தெய்வம் நீயே சிந்தை முதற் திருஷ்யமோர் அனுபவம் இன்லா சின்மாத்திரமான பர தெய்வம் நீயே நிந்தையுருபவதுக்க நினைவே இல்லாம் நிஜானந்தமான பர தெய்வம் நீயே பந்தமுடு மோக்ஷ முதல் எவையும் இல்லா பரிபூர்ணமான பர தெய்வம் நீயே பின்னமிலா பேரறிவாய் பெருவிண்ணாகி பெரிதுக்கும் பெரிதான பிரம்மம் நீயே ஜன்யமாம் உபாதிகளோர் சிறிதும் என்றே செர்கனமா செறிந்த பர பிரம்மம் நீயே அந்நியமோர் இல்லாத கண்டமான ஆத்மாவு கபின பர பிரம்மம் நீயே தன்னிடையே தானாக தனித்து நின்ற தன் மாத்திரமான பர பிரம்மம் நீயே பேதமுற பலவிதமாய் பேசி என்ன விரிவற்ற அகண்ட பர பிரம்மம் தானே மாதவனின் நிஜமான ஸ்வரூபமாகும் மகாதேவன் அருளியவா வகுத்து சொன்னோம் ஈதிலனோ வளவேனும் ஐயம் இல்லை ஈசனிரே பதத்தானே இசைத்ததுண்மை ஆதலினால் அகம் பிரம்மம் என்னும் ஞானம் அடைந்ததனால் பர பிரம்மம் ஆவாய் இன்னவிதம் அருளியிடும் ரிபுவை நோக்கி இணையற்ற இன்பமடைந்தன்பு கூர்ந்தங்கு உண்ண உணாவிய புடனே இறைஞ்சி ஏத்தி உத்தமனே மற்றும் கண்ட கண்டஜானம் மன்னுவனம் கருணையினால் என்றே மகிழ்வுடனே வினைவியிடம் நிதாகன் தன்னை முனிவன் பரிந்து நோக்கி அதற்கான உத்தரமே ஆரம்பித்தான் அகிலவித ஜீவர்க்கும் சுகமே செய்யும் அருள் வடிவாம் சங்கரன் உன் கைலாசத்தில் நிகழ்வுறவே அருள் செய்த நீதியாக நிதாக நினக்க கண்டபர நிர்ணயத்தை வெகு திருடமாய் மனதினிடை விளங்கும் வண்ணம் விசித்திரமாய் மேன்மேலும் விரித்துச் சொல்வாம் புகலிய இவ்வ கண்டபர நிர்ணயத்தை புறையற்ற மனதுடனே பொருந்தி கேளாய் சத்தியமாயொரு காலும் ஜகத்தே இல்லை ஜெகமெவையும் ஒரு காலம் ஜனிக்கவில்லை விஸ்தரமாய் ஒரு காலும் இருக்கவில்லை விளக்கமர ஒரு காலும் இறக்கவில்லை சித்திரமாம் ஜெகத்தோற்றம் சிறிதும் இன்றி சின்மாத்திரமான பர பிரம்மம் ஒன்றே நித்தியமாய் நிலை பெற்று நிற்கும் வஸ்து நிதாகவிதில் ஐயமில்லை நிச்சயம்தான் இத்வைத்த ஜெகத்தவையும் விவகாரத்தில் யாவர்க்கும் எதிராக தோற்றலாலே சித்தினது விவர்த்தமதாம் சித்தம் தானே ஜகமென தோன்றுகின்றதென சில்லோர் சொல்வர் சித்தமது நன்றாக விசாரிக்கும் கால் சின்மயமாம் பிரம்மமலாதிலவே இல்லை புத்திரனே ஆதலினால் காலத்தும் பூரணமாயுளது பர பிரம்மம் ஒன்றே சுக்திகையின் விவர்த்தமதாம் ரசதம் தன்னை சோதிக்கில் சுக்தியல்லால் ரசதம் இல்லை இத்திரமே சித்தினது விவர்த்தமாக விலங்கியிடும் சித்தத்தை சோதிக்கும் கால் சித்தையெல்லார் சித்தமென சிறிதும் இல்லை சித்தமிலா தன்மையினால் ஜகத்தும் இல்லை புத்திரனே ஆதலினால் இக்காலத்தும் பூரணமாயுள்ளது பிரம்மம் ஒன்றே அகில அதிஷ்டான பிரம்மத்தின் கண் அயலனவே கல்பிதமாய் தோன்றா நின்ற சகலமுமே நன்றாக சோதிக்கும் கால் சண்மயமாம் பிரம்மமல்லால் வேறே இல்லை இகழ்வுறவே ரஜ்ஜுவினில் தோன்றும் சர்ப்பம் ரஜ்ஜுவலால் சோதிக்கில் வேறேயுண்டோ புகழ் மகனே ஆதலினால் எக்காலத்தும் பூரணமாயுள்ளது பர பிரம்மம் ஒன்றே மாயை இல்லை மாயை செய்யும் செயலும் இல்லை மயக்கமில்லை மயக்கமுறும் ஜகத்தும் இல்லை தீய அகங்காரமில்லை சித்தம் இல்லை தீயங்கியிடும் மனதுமில்லை மதியும் இல்லை காயமில்லை கர்மமில்லை கர்த்தாவில்லை கரணமில்லை காண்பான் காண்பானில்லை ஏய உபாதயங்கள் எவையும் இன்றி எப்போதும் உளது பர பிரம்மம் ஒன்றே ஆக முதல் அநேகவித உபாதி இல்லை அஜானம் அவிவேகம் அனைத்துமில்லை சேகரமாம் சாதன சம்பக்தி இல்லை சவணமே முதலிய ஞானாங்கம் இல்லை சோகமறு சமாதி இல்லை ஞானம் இல்லை சோர்வு தரும் பந்தமில்லை மோட்சம் இல்லை ஏகபரி பூரணமாயிகழாச்சத்தாய் எப்போதும் உளது பர பிரம்மம் ஒன்றே விஷய முதல் அனுபந்த நான்கும் இல்லை விளம்பியிடும் சம்பந்தம் ஒன்றும் இல்லை ஜடமருவும் பூதங்கள் ஐந்தும் இல்லை சதாசிவனே முதலிய ஐமூர்த்தி இல்லை கடபடமே முதலியவாம் வஸ்துவில்லை காலமுடு தேசமும் மற்றவையும் இல்லை இடர்மருவாயின் சித்தாய் எப்போதும் உளது பர பிரம்மம் ஒன்றே பூதமுடு பௌஷ்யமாம் பொருளும் இல்லை புலமுறவே நிகழ்கின்ற பொருளும் இல்லை சேதுகையை கங்கை முதல் தீர்த்தம் இல்லை சேவிக்கும் சிவன் முதலாம் தெய்வம் இல்லை நீதியொடு நிறைவேற்றும் விரதம் இல்லை நிறை நிறையாய் பெறுகின்ற பலனும் இல்லை ஏதுமிலா சன்மாத்திர வடிவேயாகி எப்போது உளது பிரம்மம் ஒன்றே வர்ணமுடன் ஆசிரம பேதம் இல்லை வகுப்புற்ற பாவமரம் எவையும் இல்லை துண்ணியிடும் ஸ்வர்க காதி இல்லை துக்க சுக முதலிய தான் தொந்தம் இல்லை அந்நியமாயிருமை இல்லை ஒருமை இல்லை அசத்தான ஆரோபம் அணுவும் இல்லை ஜன்யமில் சன்மாத்திர சுவாவமாகி சலியாமல் உளது பர பிரம்மம் ஒன்றே புத்தியினால் உறுதியிடம் பொருளும் இல்லை புரை மனத்தால் மனநமிடம் பொருளும் இல்லை சிந்தையினால் சிந்திக்கும் பொருளும் இல்லை செறிவாக்கால் வசனிக்கும் பொருளும் இல்லை துவந்தமதாய் தொற்றியிடும் துவைத்தம் இல்லை துவைதத்தால் தொடர்கின்ற பயமும் இல்லை சந்ததமும் சன்மாத்திர சுவாவமாகி சலியாமல் உளது பர பிரம்மம் ஒன்றே ஜனனம் முதல் ஷட்பாவ விகாரமில்லை ஷரீர முதல் ஷட்பாவ விகாரி இல்லை நனவு முதல் நான்கு வித அவஸ்தை இல்லை நானாவாம் அவற்றின பீமானி இல்லை பனுவலிடம் பாவமுடன் அபாவம் இல்லை பலவிதமாம் வியஷ்டி இல்லை சமஷ்டி இல்லை அந்நியமிலா அறிவுருவாய கண்டசத்தாய் அசஞ்சலமாயுள்ளது பர பிரம்மம் ஒன்றே சகலமுமே இல்லை எனும் சொலவும் இல்லை சர்வமுமே மித்ய எனும் சொலவும் இல்லை அகிலமுமே பிரம்மெனும் சொலவும் இல்லை அனிஷமகம் பிரம்மெனும் சொலவும் இல்லை நிகழ் பிரம்மம் அகமெனும் இச்சொலவும் இல்லை நீ நான் என்றிவை முதலாம் சொலவும் இல்லை அகிலவித சொலவும் இல்லாத கண்டமாகி அசஞ்சலமாயுள்ளது பிரம்மம் ஒன்றே சத்துவமே முதலிய குணங்கள் இல்லை சாற்றிய அக்குணங்களின் அவ்விகாரமில்லை அத்வைத்தம் துவைத முதல் மதமும் இல்லை அவை அருளும் குரு சிஷ்யர் யாரும் இல்லை இத்வைத்த பிராந்தீரை அளவும் இல்லை இல்லை என விளம்பிய இச்சொல்லும் இல்லை சுத்த காசமதா ஸ்வபாவ சித்தாய் சுககனமாயுளது பர பிரம்மம் ஒன்றே ஓதிய இவ்வகண்டபர நிச்சயத்தால் உலை மனதின் பங்கள் அனைத்து நீக்கி ஆதிமுடி ஒன்றுமில்லாத கண்டமான அத்வைத பரபிரம்மானோருக்கே மாதவ யுவனாதிபவ பந்தம் நீங்கும் மற்றவருக்கு பந்தம் என்றும் நீங்காது ஆதலினால கண்டபர நிச்சயத்தால் அனவரதம் மகண்டபர பிரம்மமாவாய் மறுவுமதிஷ்டான பிரம்மத்தின் கண் மாயையினால் கல்பிதமாய் காண்பதெல்லாம் ஒரு சிறிதும் இலையெனவே தீ பண்ணி ஊனமர மிஞ்சிய தே பிரம்மம் என்றும் நிர்மலமாம கண்டபர நிர்ணயத்தை இமல சிவ நிகழ்த்திய வாதினக்குச் சொன்னோம் பரவிய இவ்வர்த்தத்தை ஒரு காலேனும் பங்கமர கேட்டுணர்வோர் பரமேயாவர் வாரிதியில் அலைக்குமிழி நுரைகள் தோன்றும் வகையெனவே வரையற்ற பரசீவத்தில் சாரமில்லா சகல சராச்சரமும் தோன்றும் சலனமுரா விசாரணையால் அவை அனைத்தும் பூரணமாம் என்றே புறையற்ற போதபுரம் பொருந்தினோரே பொருந்தினோரே கோரமதாம்பவபாசம் அனைத்து நீங்கி குறைவற்ற பரமசிவஸ்வரூபமாவர் இன்னவிதம் பரமசிவன் அருளி செய்த இயல்பனவே முனிவன் நிதாகனுக்கு பின்னமிலா கண்டபர நிர்ணயத்தை பிரியமுடன் அருள் செய்தான் எனவே கந்தன் உன்ன உணா கருணையினால் ஜெய்கீஷவ்யர்க்கு உத்தமமாம் இப்பொருளை உரைத்தான் என்றே தன்ய நாம் சூதமுனி முனிவர்க்கெல்லாம் தற்பிரம்ம நிர்ணயமே சாற்றினானால் நித்திய நிர்குணமாகிய வஸ்துவே நீயனத்திடமாக நிகழ்த்தலும் சத்தலாத ஜகங்களனைத்துமே சற்றுமில்லை இலையன சாற்றலும் மித்தியன்றியின் மிஞ்சிய வஸ்துவே மெய்யதான பரம்பொருள் என்னலும் உத்தமானந்த தாண்டவமாடனம் உம்பர்கோந்தன் அகண்ட சரூபமே உத்தமானந்த தாண்டவமாடனம் உம்பர்கோந்தன் அகண்ட ஸ்வரூபமே நம் உம்பர்கோந்தன் அகண்ட ஸ்வரூபமே இரண்டாம் அத்தியாயம் முற்றிற்று அருணாச்சலம்